பத்து இருபது எவ்வளவு நேரம் நான் எடுத்துக்கலாம்ன்றத நீங்க சொல்லுங்க இங்க ரூல்ஸ் என்னன்னு எனக்கு தெரியல பத்து நிமிஷம் எடுத்துக்கலாமா இல்ல இல்ல இங்க டிராவல் ரூல்ஸ் இருக்கும் தேர்ட்டி மினிட்ஸ்னு அவங்க சொல்லியிருக்காங்க நான் அதுக்குள்ள முயற்சி பண்ணிடுறேன் முடிக்கலாம் தயவு செய்து பொறுத்துக்கங்க ஏன்னா ஐந்து ஐந்து பேர் ஒரு பட்டிமன்றம் நடத்துறது ரொம்ப கஷ்டம் ஒரு விஷயம் ரிப்பீட் ஆகும் எதுக்காக பட்டிமன்றத்துல மூணு பேர் வைக்கிறோம்னா இந்த ரெப்படிஷனை குறைக்கிறதுக்காக ஆனா இங்க எல்லாருக்கும் வாய்ப்பு தர வேண்டாம் because it's land of opportunity அதுல ஒரு நிறைவு இருக்கு இல்லைங்களா நம்ம பிள்ளைகள் தமிழில் பேசுவதற்கு இத்தனை திறமையோ இப்ப ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய பதவிகள் இருக்கக்கூடியவங்க அல்லது ஏதாவது ஒரு பணியில் இருப்பவர்கள் நேரத்தை விட்டு எல்லாத்தையும் முறையா ஒரு லேப்டாப்ல அடிச்சு அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பாரு நிச்சயமா என்ன காலையில் எந்திரிச்சு குளிக்கிறது பாத்ரூம் போகிறது இதுக்கு மட்டும்தான் பிரிண்ட் அவுட் வரல மற்ற எல்லாத்துக்கும் ஒரு சின்ன பிரிண்ட் அவுட் ஒரு email I am going here and there உடனே ஒரு மெசேஜ் ஒரு ஷார்ட் மெசேஜ் அதுக்கு ஒரு பதில் இந்நேரமும் அது கோயிங் கோயிங் சவுண்ட் விட்டுட்டே தான் இருக்கு அதுல இத்தனைக்கும் மத்தியில இவங்க சங்கத்தின் நிகழ்ச்சியை ரொம்ப பிரதானமாக கருதி முறையாக அதை வந்து அவங்க தயார் செய்து வந்து பேசியிருக்கிறாங்க ரொம்ப பெற்ற அணி சாதாரணமா பேசுறேன் முதல்ல எந்த ஒரு நாட்டில் இத்தனை சுகாதாரம் இருக்க முடியும் நீங்க நம்ம ஊர்ல கிராம பகுதிகளில் நீங்க பஸ்ல போய் பாருங்க அல்லது கார்ல போங்க ஆறு மணி ஆச்சுன்னா ஆண்களும் பெண்களும் சாலை ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிற காட்சிய நீங்க உங்க பிள்ளைங்க எல்லாம் அப்படியே சுருக்குவா அந்த உடம்பு கண்ட்ரி எங்க ஊரு Here they don't have any lavatory or restroom. This is their restroom. It's so big. இருக்கா இல்லையா நம்ம வச்சிருக்கிறோமா இல்லையா after sixty years of independence இந்தியாவில் இன்னும் கழிப்பறைகளை பற்றி என்ன சார் சொல்றீங்க பள்ளிகளிலேயே கழிப்பறை இல்லை பேராசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு இல்லை நாங்க சில பள்ளிக்கூடத்துக்கு பேச கூட்டு போவாங்க அவசரமா ஒரு பாத்ரூம் போகணும்னு அவங்க சொல்லுவாங்க சார் இங்க தண்ணி இருக்காது தண்ணி இருக்காது இங்க எப்படிங்க அப்படின்னா அது பெண்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் எப்படிங்கன்னா கேக்குறீங்க சார் கேட்குறீங்க ஒருத்தர் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் போட்டாலே ஒரு டாய்லெட் கட்டலாம் நம்ம ஊர்ல அந்த சிந்தனை இல்லையா அதுவும் இல்லையே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது சிக்காகோல விழுந்த பணியை அள்ளி போடுவதற்கு யாரோ வரணும்னு யாரும் இருக்கல அவங்க வீட்டு முன்னாடி அவங்க மாட்டிட்டு அழகா அது தூக்கி நிற்கும் போது இந்த சிந்தனை இந்தியாவில் இருந்தால் என்னைக்கோ நாம பெரிய ஆளா இருப்போமே இல்லையா அது வரலையே என் வீட்டுல இருந்து இவ்வளோன்னு குப்பை தானங்க என் வீட்டு வாசல்ல விழுகுது அதை எடுத்து போடுறதுக்கு ஒரு வேலைக்காரமா இவ்வளவு குப்பை தாங்க வேலைக்காரி வரல குப்பையெல்லாம் கொட்ட முடியாது அந்த மாதிரி சொல்லிடுது வேலைக்காரி வரலன்னா நான் குப்பையே கொட்ட மாட்டேன் என்னம்மா செய்ய சொல்ற நீங்க வேணா போய் ரவுட்ல போட்டு வாங்க இன்னும் சில நேரங்கள்ல ஞாயிற்றுக்கிழமை அல்லது தீபாவளினா குப்பை அழுற வண்டி வராது ஆனாலும் நம்ம மக்கள் அள்ளி சல்லுன்னு வெளியே எறிவான் எரிஞ்சு அள்ளி போட்டோம் பின்னாடியே ஒரு காரோ லாரியோ வந்தோம்னா அந்த குப்பை பறந்து திரும்ப இவன் வீட்டுக்கு வரும் பக்கத்து வீட்டுக்கு போகும் எல்லாம் சமஸ் அதை பார்த்துட்டே சிரிச்சுட்டே என்ன சார் இந்த கார்பரேஷன் ரொம்ப மோசங்க ரொம்ப இல்லை மாட்டீங்கன்னா நீ ஏதா வெளியில போட்ட கேட்க நாடி இல்லையா தூக்கி எரிஞ்சுட்டானா கதை முடிஞ்சதுங்க ஒரு ஒரு பொது சிந்தனை இது சமூகம் என்பது நாலு பேர் தானுங்க சமுதாயம் என்பது நாலு பேர்னா நாலு பேருக்கு அக்கறை இருக்கணுமா இல்லையா உங்களை மாதிரி மக்கள் குப்பை மக்காத குப்பை பிரிச்சு என்னைக்காவது நாங்க போட்டுருக்கோமா வயல கேட்கிறேன் மக்காத குப்பை அப்பா ஒரு ஆள் அவரை கொண்டு போய் முடியாது மக்கிய குப்பை மக்காத குப்பை திஸ் இஸ் ரீசைக்கிளபிள் பிரிச்சு அழகா அதுக்கு ஒரு விதம் போட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு தூக்கி வச்சு நான் முதல் நாள் பார்த்தேன் ஒரு தடவை வந்தா யாருமே எடுத்து வைக்கல திரும்ப வர்றான் அந்த வண்டிக்காரன் நம்மளால என்ன உன் டேர்ன் முடிஞ்சு போச்சு அப்ப நான் வரும்போது நீ ஏன் போடல குப்பைய போ அடுத்த வாரம் வரைக்கும் வச்சுக்க சொல்லுவானா இல்லையா அதை விட வேடிக்கைங்க நான் இருந்த அரவாடி சார் வீட்டு எடுத்த வீட்டுல ஒருத்தர் அவர் சார் காரை எடுத்துட்டு வர்றாரு சிக்கிக்கிடுச்சு குப்பை வண்டிக்காரன் வண்டியை நிறுத்திட்டு தள்ளி விடுறாங்க நான் அசந்து போனேன் என் வேலை குப்பைன்றதுதான் உன் வண்டி இங்கே எதுக்கு வந்துச்சு நம்ம ஊர்ல எடுத்துக்கலாம் யோ சும்மா இருக்குல்ல நீ வண்டி எதுக்கு எடுத்து பார்த்தா படிச்சா மாதிரி இருக்க யாரு பார்த்தா மனுஷன் இருக்கு வண்டி எடுக்கணும் ரோட்ல விட்டுட்டு என்ன நீ வண்டி தள்ளு முடிஞ்சா தள்ளு நாளா ஒன்று சேர்ந்து எனக்கு அதுக்காக சம்பளம் கொடுக்குறாங்க இன்னும் சில பேர் சொல்ல சார் நம்ம ஊர்ல வச்சிருக்கிறாங்க சார் இன்னும் இப்போ நான் சொல்றதுல யதார்த்தமான உண்மை இந்த பூமி கடியில் ஓடுற சாக்கடை இருக்கு இல்லைங்களா எங்க தெருவில் சாக்கடை வந்து திடீர்னு அடைச்சிக்கிடுச்சு நம்ம ஊர்ல அந்த அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் அடைச்சிக்கிடுச்சுன்னா தெருவில் நடக்க முடியாது குபுக்குன்னு அப்படி மேல வந்தோடனே அந்த மூடியை தூக்கிடும் அதுக்கு இருக்கிற ஃபோர்ஸ் எதுவும் கிடையாது அப்படியே மூடியை தூக்கிடுச்சுன்னா உள்ளுக்குள்ள இருந்து வெள்ளம் பெருவு அப்படியே பிரவாகம் எடுக்குது நம்ம வீட்டுக்கு நேரம் அதை அமைஞ்சிருச்சுன்னு வைங்க வீட்டுக்குள்ள இருக்க முடியாது பேட் ஸ்மெல் அந்த பக்கம் நடக்க முடியாது ஃபோன் பண்ணி கார்பரேஷனுக்கு சொல்லிட்டேன் நான் ஒரு தடவை இப்போ இல்லை பல வருஷங்களுக்கு முன்னாடி தெரியாதனமா தெரியாதனமா சொல்லி இந்த மாதிரிங்க எங்க வீடு வீட்டு நம்பர் பத்து தெரு நாலாவது தெரு ஓ வருவோம் வந்துட்டாங்க அரை மணி நேரத்தில் நாலு பேர் நீள இந்த அதெல்லாம் உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல நீள மூங்கில் குச்சி வச்சிருப்பாங்க அப்புறம் ஒரு கம்பி இரும்பு கம்பியை வளைய வளையமா சுற்றி வச்சிருப்பாங்க ரெண்டையும் கொண்டு வந்து காக்கி டவுசர் காக்கி சட்டை நாலு பேர் வந்தாங்க வந்து அப்படியா ஐயா யார்கிட்ட போன் பண்ணது நம்ம ஒன்றும் பெரிய பந்தாள் நான் தான் நீங்க தானுங்களாயா அது அடைச்சிருக்குங்க ரொம்ப மோசமா அடைச்சிருக்கு அதுதானே நான் சொன்னேன் இல்லைங்க அதை சரி பண்ணிடலாம் பண்ணிடலாம் ஆளு நாலு பேர் வந்திருக்கோம் நாலு பேர் ஆகுமா நாங்க இல்லைங்க இதெல்லாம் கஷ்டம் ஆக்சுவலா அதை செய்கிற தொழிலாளிகளை நம்ம வணங்கணும் உலகத்துல இன்னும் இந்த மாதிரி பாதாள சாக்கடைக்குள்ள இறங்கி வேலை செய்யணும் நமக்கு தான் ரொம்ப பெரிய அதுக்கப்புறம் அவன் போய் சாப்பிடணும் அதெல்லாம் வச்சுக்குவான் உண்மைதான் ஆனா அவன் வந்து நிக்கிறான் பாருங்க நாலு பேர் வந்திருக்கோம் நூறுரூவா எதுக்குங்க ஆமா நீங்க தானே கூப்பிட்டீங்க அதான் சரிங்க நீங்க வந்து இந்த ஏரியா ஃபுல்லாக தான் அடைச்சிருக்கு என்கிட்ட வந்து நூறுரூவா கேட்டால் என்ன அர்த்தம் இப்போ நான் வந்து ஒரு சரியான சிட்டிசன் ஆயிட்டேன் என்கிட்ட வந்து நூறுரூவா கேட்டால் என்ன அர்த்தம் எல்லாமே நீங்க தானே ஃபோன் பண்ணீங்க உங்க பேர்த்த தான் எழுதியிருக்கோம் நீங்க கொடுங்க மற்றவங்க வசூல் பண்ணிக்கங்க நான் என்ன பண்ணேன் இவனுக்கு நூறு ரூபாய் கொடுத்து வீடு வீடா போய் சாக்கடை அடைச்சிருக்கு பத்து பாத்தீங்களா நம்ம நிலைமைய சில கடமைகள் ஒவ்வொருவரும் தவிர்க்க பார்க்கிறார்கள் ஆனா இங்க அவன் வேலையே இல்லையா என்ன அழகா வந்து சார் ஒரு கடைக்குள்ள போய் ஒண்ணுமே வாங்கலனால காய தவாடியும்ன்றான் அது ஒண்ணுமே வாங்கலன்னு யூடியூப்கார ஹேவ் அ நைஸ் டே ஊர்ல போய் ஒரு மணி நேரம் சுத்தி வந்து ஒண்ணு வாங்கலைங்க ஏய் நீ வரும்போது தெரியும் எத்தனை பேரா கிளம்பிருக்கீங்க வா செக் எதை ஏற்றுக்குள்ள ஒரு இயல்பான விஷயங்க அது சரி